وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியார்களே ரபுல் இஸ்ஸத் அல்லா ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக ஈதேசத்துக்காக விமோசனத்துக்காக தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய சொத்து தான் ஈமான் சாலிஹான அமல் மேலான சகோதரர்களே பெரியார்களே ஈமானும் சாலிஹான அமலும் எப்ப உண்மத்துல சீராகுமோ அப்ப அல்லாஹுடைய நேரடியான உதவி உலகத்திலையும் நிரந்தரமான வெற்றி ஆகலத்திலையும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு பணத்தால காசால சொத்தால செய்வத்தால ஆட்சியால அதிகாரத்தால பட்டம் பதவிகளால அந்தஸ்துகளால வதிப்புகளால உயர்வுகளால அடையலாத வெற்றிகளை அல்லா சுபானுவத்தாலா மூலமாக சாலிஹான அமலின் மூலமாக ஏற்பாடு செஞ்சு கொடுப்பார் உலகத்திலே எந்த விதமான அஸ்பாபுகள் இல்லாட்டியும் பரவல்ல இமான் சாலிஹான அமல் எப்ப நூற்றுக்கு நூறு உருவாகுமோ மேலா சகோதரர்களே பெரியார்களே அல்லா சுபானுவத்தாலா அவனுடைய நேரடியான உதவிகள் இறக்கிறதாக ஆண் அல்லா வாக்களிச்சிருக்கிறார் الله قرآن لسلطانه من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة الله சொல்றான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் சாலிஹான அமல் உருவாகும் என்று சொன்னார் من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن ஈமான் சாலிஹான அமல் இந்த ரெண்டும் இருக்கு என்று சொன்னா அல்லா சுபானகுவ சொல்றான் நாங்க அவர்களுக்கு பல திட்டமாக நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம் உலகத்துடைய எந்த விதமான ஏற்பாடுகள் இல்லாட்டியும் பரவல்ல அல்லாஹ் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான் அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான் கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த உலகத்துல வந்து செஞ்ச இந்த ஈமான் செஞ்சு செஞ்சு செஞ்சு பூமியில நடமாடக்கூடிய மக்களுடைய கல்விகளை படைச்ச அல்லாஹோட தொடர்பாக்குறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சார் நடமாட்டம் இந்த பூமியில வஸ்துக்களுக்கு மத்தியில மகளுக்காரர்களுக்கு மத்தியில தொடர்புகள் இந்த மகளுக்குகளோட இல்ல தொடர்புகள் நேரடியாக படைச்ச அல்லாஹோட அல்லாஹ் அவர்களுக்கு சகல துனியாவையும் வசப்படுத்தி கொடுத்தார் எந்த துனியாவை கண்டு பயப்படுறோமோ அந்த துனியாவை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் காற்றில் உள்ள மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்தான் நெருப்ப வசப்படுத்தி கொடுத்தான் தண்ணியை வசப்படுத்தி கொடுத்தான் இது எல்லாத்துக்கும் சம்பவங்கள் ஏராளமாக ஏராளமான சம்பவங்கள் மேலான சகோதரர்களே பெரியார்களே சகலரையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார் காரணம் என்னது உலகத்தில் உள்ள வஸ்துக்களால் இதை சாதிக்கல இதை சாதிச்சாங்க ஏதாவது சொன்னா இமான் ஆன அமலின் மூலமா உலகத்துடைய அமைப்பை பார்த்தா ஒன்றும் இல்லை பரதேசிகளை போல உலகத்துடைய எந்த விதமான எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை கஷ்டவாளிகளை போல தோட்டத்தில் இருக்கிறாங்க ஆனா உள்ளத்துல நிம்மதியோட சந்தோஷத்தோட தைரியத்தோட அல்லா சுபானுவதால இந்த பூமிக்கு மேலால வாழ வச்சார் எனவே மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த இமான சாலையான அமல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அந்த சக்தி தான் மேலான சகோதரர்களே பெரியார்களே மஸ்ஜித் மஸ்ஜிதுக்குள்ளிருந்தான் அது வெளியா மஸ்ஜித் தான் ஈமான்தார்களுக்குரிய இடம் ஈமான ஈமான புகுத்தக்கூடிய இடம் மஸ்ஜித் கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே நோயாளிக்கு வைத்தியசாலையில ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை செய்யறத போல நோயாளிக்கு சிகிச்சைய எங்க செய்வாங்க ஹாஸ்பிட்டல்ல செய்வாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டர் மருந்து கொடுக்கிறார் அது நோயாளி அது சிகிச்சை கொடுக்கக்கூடிய சூழல் அது அந்த அதுக்காக தயாரிக்கப்பட்ட இடம் மேலான சகோதரர்களே பெரியார்களே அதை போல உள்ளத்திலுள்ள நோயை நீக்கி ஈமானுடைய அந்த வேகத்தை ஈமானுடைய அந்த நூற பிரகாசத்தை உண்டாக்கக்கூடிய இடம் பட்டச்சரம்பு அல்லாவுடைய தொடர்பை உண்டாக்கக்கூடிய இடம் மஸ்ஜிதாக இருக்கிறது மஸ்ஜிதோட தொடர்பு உண்டாக உண்டாக அல்லாஹுடைய தொடர்பு உண்டா அதனால தான் ஹதரத் சொன்னாங்க மஸ்ஜித் இருக்குது இது ஒவ்வொரு முத்தகைங்களுடைய வீடு என்று சொன்னார் அல்லாவை பயப்படக்கூடிய முத்தகைங்களுடைய வீடு மஸ்ஜித் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவங்க யாரு தன்னுடைய வீட வீடாக மஸ்ஜித் ஆக்கிக் கொண்டாங்களோ அல்லா சுபானா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உபகாரத்தை கொடுக்கிறான் என்றா அவங்களுக்கு அல்லாஹ் உடல்ல சுகத்தை கொடுப்பான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொடுப்பான் சிராத்தல் முஸ்தகின் பாடத்துல அல்லா லேசாக கடக்க வைப்பான் அல்லா சுகானா அவங்களுக்கு அவங்களுக்கு சொர்க்கத்தை குடிப்பான் அல்லா அவங்களுக்கு சொர்க்கத்தை குடிப்பான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஜன்னத்தை அல்லா குடிப்பான் மஸ்ஜிதோட தொடர்பு உள்ளவங்க சொன்னாங்க நீ ஒருத்தரை காண்றீங்க அவர் மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வர வரப்போக்கூடியவராயிருக்கிறார் மஸ்ஜிதோட தலைப்புள்ளவராயிருக்கிறார் ஒரு ஊர்ல ஒரு சீரோ இருக்கிறார் ஒரு ஹாஜியார் இருக்கிறார் ஒரு சீரோ இருக்கிறார் அவரே மஸ்ஜிதுக்கு வாரா போறார் நபி சொல்லா அலிஸ்ல சொன்னாங்க அவருக்கு நீங்க உங்களுக்கு ஈமான் இருக்கு என்று சாட்சி சொல்லுங்க அவரை பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு ஈமான் இருக்கு அவருக்கு சாட்சி சொல்லுங்க அவர் ஈமான் அல்லா குரான் சொல்றான் இன்னமா யஹ்முரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির தொடர்ச்சியா அல்லாஹ் சொல்றான் மஸ்ஜித ஹயாத்தாக்க கூடியவங்க யாரு தெரியுமா மஸ்ஜித ஹயாத்தாக்க கூடியவங்க யாரு தெரியுமா ஈமான்தார்கள் மஸ்ஜிதை அவர்கள் யாரு ஹயாத்தாக்குவார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஈமான்தார்களாக தாழ்விப்பார்கள் சொன்னாங்க ரசூசல்லா அலிசல்லம் பஷீரில் மஷாயின் அப்படி சொன்னாங்க மஸ்ஜிதுக்கு இருட்டுல நடந்துவாரா இருள் மஸ்ஜிதுக்கு நடந்துவாரா அவருக்கு நூறு தாமியோமல் கியாமா கியாமத்தின் நாளையில பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் சொல்லி நன்மாராயம் சொல்லுங்க பரிபூர்ணமான ஒளி கயாமத்துடைய நாள் இருட்டான நாள் சூரியன் ஒரு சான் அல்லது ஒரு முலம் நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும் ஆனா சூரியனுடைய ஒளி எடுக்கப்பட்டது சூரியன் வெளிச்சம் இருக்காது சூடு மட்டும்தான் இருக்கு அந்த நாளையில இருட்டுல மச்சிதுக்கு வந்து போகக்கூடியவங்க அவர்களுக்கு கியாமத்துடைய அந்த இருட்டான நாளையில அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்று சொல்லி நன்மாராயன் சொல்லும் என்று சொன்னாங்க அரசு செல்லம் அலி செல்ல மேலான சகோதரர்களே பெரியார்களே எனவே மஸ்ஜித் என்று சொல்றது இது மிக பிரதானமானது அதற்கு ரசம் சொன்னால இந்நிலையில் மஸ்ஜிது அவுட்டாதா மஸ்ஜிதுக்கு சில தூண்கள் இருக்குது எங்கட கண்ணுனால முன்னால் விளங்கக்கூடிய தூண்களை போல மஸ்ஜிதுக்கு என்று சொல்லி மனிதர்கள் சில தூண்கள் இருக்கிறாங்க தூண் எப்பயும் மஸ்ஜிதே இருக்கும் அத போல இவங்க எப்ப பார்த்தாலும் மஸ்ஜிதுல தான் இருப்பாங்க எல்லா கட்டங்களையும் மஸ்ஜிதுக்குள்ள தான் ஆக்கிக் கொள்வாங்க சஹாபாக்களை போல என்ன நிலைமை உண்டாகினாலும் மஸ்ஜித் தான் சஹாபாக்களுக்கு ஏராளமான சம்பவங்கள் சுபகான் அல்லா பத்தியா இருக்குது மஸ்ஜிதுக்கு வாராங்க உமர் ரவி அல்லாஹு பத்தியா இருக்குது மஸ்ஜிதுக்கு வாராங்க ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்றாங்க பார்த்தா ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க என்ன விஷயம் பத்தியா இருக்குது அவங்களும் மஸ்ஜிதுக்கு வராங்க பசினா எங்க போறது மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுக்கு பசியுடைய சந்தர்ப்பத்தில் தொழுகையுடைய நேரமும் இல்ல ஏன் இப்ப மசிதில் இருக்கிறீங்க சொன்னாங்க யார ரெண்டு விஷயத்துக்காக மசிதிக்கு வந்தேன் ஒன்று என்னுடைய கடன் எனக்கு மிக சுமையாக மாறிடுச்சு தலைச்சி மேல கடன் பேசிருச்சு ரெண்டாவது கவலைகள் பிரச்சனைகள் சோழிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருச்சு அதற்கு ரசல்லாஹ் அலிசல படிச்சு கொடுக்குறாங்க நீங்க காலையில மாலையில அல்லாஹும் இன்னி அவுது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் வ அவுது பிக மினல் அஜ்ஸி வல் கத்ல் வ وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال இந்த துஆவ காலையில மாலையில மூணு மூணு டைம் மோதுங்க அபு உமாமா ரவி எல்லாம் இந்த துஆவ எடுத்துக்கொண்டு போறாங்க ஓதுறாங்க இன்னொரு நாள் மஸ்ஜிதுக்கு வராங்க மஸ்ஜித் கடனுடைய சந்தர்ப்பத்துல மஸ்ஜிதுக்கு வந்தாங்க கடன் தீர்ந்துருச்சு இப்ப மஸ்ஜித் உடல்ல மஸ்ஜித் உடல்ல மேலான சகோதரர்களே பெரியார்களே மஸ்ஜிதுக்கு வராங்க ரசல்லா அலிஸ்லம் இருக்கிறாங்க சொன்னாங்க யார சூழல்லா நீங்க தந்த நீங்க சொல்லி தந்தது ஆவ நான் ஓதினேன் அல்லாஹ் சுபானகுவ தாலா மனமாறி இருந்த கடன்களை தனி மட்டமாக அல்லாஹ் ஆக்கிட்டார் கவலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் போக்கி சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு தந்துட்டார் பிரச்சனை வந்தாலும் மஸ்ஜிதுக்கு பிரச்சனை தீர்ந்தாலும் மஸ்ஜிதுக்கு நோயாளிகளை அவரது ரசு செல்லா சில மஸ்ஜிதுக்குள்ள படிக்க வச்சிருக்கிறார் நோயாளிகள் கைதிகளை நபிசல்லாரிசலம் சுமாமத்தின் விஷால் மஸ்ஜிதுக்குள்ள ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறார் மூணாவது நாள் பேசி கேட்கப்பட்டிருக்கு சுமாமா உங்களோட நிலைமை எப்படி இருக்குது மூணாவது நாள் கவிழனது மூணு நாள் முறைப்பது யார சூழலா நீங்க என்னைய கொண்டீங்க என்று சொன்னா நீங்க அதாவது நீங்க என்னைய கொலை செஞ்சிட்டீங்க என்று சொன்னா எங்கட எங்கட பரம்பரை பரம்பரையாக உங்களை விட மாட்டாங்க நீங்க என்னைய மன்னிச்சுட்டீங்க என்று சொன்னா நீங்க மிகப்பெரிய உபகாரி இப்ப மூணாவது நாள் அவுக்கூடப்படுவது இவர் வெளியில போறார் யோசிக்கிறார் திரும்ப உள்ளுக்கு வாரார் கையை நீட்டுகிறார் சூழல்லா அஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை கபூல் செஞ்சு கொள்றார் மேலான சகோதரர்களை எப்படி இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டீங்க யாரும் தாவத் குடிக்கல மஸ்ஜிடுடைய சூழல் செழிப்பான மஸ்ஜித் இருபத்தி நாலு மணி நேரம் அமல் நடக்கக்கூடிய மஸ்ஜித் அங்க அமீருள் மஸ்ஜிதுகள் அந்த மஸ்ஜித் அயாத்தாகி கொண்டே இருக்குது ஒரு கூட்டம் வராங்க ஒரு கூட்டம் உள்ளவங்க போறாங்க அந்த கூட்டம் போற்போதே அவங்க போறதுக்கு முன்னால இன்னொரு கூட்டம் மஸ்ஜிதுக்குள்ள வந்துடுவாங்க சஹாபாக்களுடைய காலம் மஸ்ஜித் செழிப்பாகவே இருந்து கொண்டிருந்துச்சு அந்த சஹாபாக்களுடைய பண்பாடுகள் சிபாசுகள் தன்மைகள் அதை பார்த்து சுமாமா இஸ்லா பேசிக் கொள்கிறார் அந்த அதுதான் மதரசா அதுதான் ஜாமியா யூனிவர்சிட்டி சகாபாக்கள் உருவாகின முஸ்லிமார்கள் உருவாகின மிகப்பெரிய முசப்சிரிகள் உருவாகின பெரிய பெரிய தலை சிறந்த உலமாக்கள் அறிஞர்கள் உருவாகின அந்த இடம் தான் அந்த மஸ்தித் நபிசல்லாத்தனுடைய காலத்துல மஸ்ஜித் என்று சொல்றத நேரத்துக்கு திறந்துட்டு தொழுகைக்கு திறந்துட்டு அடுத்து போற அந்த மஸ்ஜிதை கூட்டி வைக்கக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கல்ல அப்படிப்பட்ட மஸ்ஜிதாக மஸ்ஜிதுகள் ஆகணும் என்று சொல்றத அதுக்காக வேண்டிய மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படவும் இல்லை மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த மஸ்ஜித் தான் முக்மின்களுடைய சகல நிலையங்களுடைய தொடர்புள்ள ஒரு இடமாக இருக்கும் எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன தூண் என கண்ணுக்கு விளங்குற தூண்களை போல மனிதர்கள் சில தூண்கள் அவன் என்ன செய்வாங்க இப்ப பார்த்தாலும் மஸ்ஜிதுக்குள்ள தீனுடைய முதாக்கராக்கள் இல்முடைய பாடங்கள் அல்லாவை நாசகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கலந்து கொள்வா அதுல தான் இருப்பாங்க மஸ்ஜிதுல சொன்னாங்க மலக்குமார்கள் அவர்களுடைய தோழர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய தோழனை யாருடைய தோழனை யாருடைய சுபானவா என்னை யோசிச்சு பார்ப்போம் சகோதரர்களே என்னை யோசிச்சு பார்ப்போம் மஸ்ஜிதுடைய தொடர்புகளுக்கு வந்துட்டா எங்களோட தோழனை யாருடைய தோழனையாக மாறுது சுபானவா மலக்குமாக அல்லாஹுக்கு எப்போதும் மாற்றம் செய்யவே மாட்டார்கள் அல்லாஹ் எதை ஏனினானோ அவர்களுக்கு ஏவப்பட்டதை செஞ்சு கொண்டே இருப்பார் அல்லாக்கு மாற்றம் செய்யாத ஒரு கூட்டம் கடிகளவு அல்லாக்கு மாற்றம் செய்யாத கூட்டம் அந்த கூட்டத்துடைய தோழனை இந்த சீதைக்கு கிடைச்சி போகுது எவ்வித சிறப்பெங்க போது பெற்றுக் கொள்ளலாம் செல்லம் அந்த வழக்குமார்கள் எப்படி இவர்களுடைய தோழமையை வெற்றி கொள்வாங்க என்று சொன்னா அவர்களுக்கும் இந்த மனிதனுக்கும் உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும் என்று சொன்னா ஒரு மஸ்ஜிதுக்கு வரலண்டா மலக்குமான இவரை தேடி போவார் மலக்குமான யக்கீன் உண்டாகணும் இந்த ஹதீஸ்ல இந்த ஹதீஸ்ல இவருக்கு யக்கீன் உண்டாகணும் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக நாங்க மாறினா ஏதோ மஸ்ஜிதுக்கு வர கிடைச்சல மலக்குமார்கள் தேடி போவாங்க இவர் எங்க இவர் எங்க எங்க பேசிட்டார் இவர் நோய் வாய்ப்பட்டால் மலக்குகள் சேலம் விசாரிக்க போறாங்க நோய் விசாரிக்க போறாங்க இவரை இவர் சீரேவி நோயாளி நோயாக வீட்டுல படுத்திருக்கிறார் மலக்குமாக வீட்டுக்கு நோய் விசாரிக்க வந்துட்டாங்க என்றார் அந்த தேவை அந்தஸ்து உலகத்துல யாராவது இந்த அந்தஸ்து குடிக்கையில் எந்த படிப்பை படிச்சு எந்த எந்த எந்த பணத்தை சம்பாதிச்சு எந்த சொத்தை சேகரிச்சு இந்த அந்த தடையிலே சகோதரர்களே மூணாவது சொன்னாங்க இவர் ஏதாவது ஒரு தேவையில் ஈடுபட்டிருந்தா அது சொந்த தேவைகளாக இருக்கலாம் வீட்டு தேவைகளாக இருக்கலாம் அது வியாபார தொழிலாக இருக்கலாம் இவருடைய ஏதாவது ஒரு தேவையில் ஈடுபட்டிருந்தால் இவருடைய தோழனில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவருக்கு உதவி செஞ்சு கொடுப்பார் எங்கட வியாபாரத்தில் எங்கட தொழில் எங்கட வேலைகள்ல சகோதரர்களே பெரியார்களே சிதறி போகாது மலக்குமார்கள் உதவி செய்யக்கூடிய அந்த வேலை மலக்குமார்களுடைய உதவி பெறக்கூடிய அந்த வேலை சிதறி போகுமா பாரமான வேலையை அல்லா லேசாக்கி தந்துடுவார் பாரமான விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் அல்லா மிச்ச சுருக்கமாக்கி தந்துடுவார் கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே முன்னால பெரிய நதி கடந்து போகணும் அலா இதுல ரவி அல்லாஹு அன்பு சில வார்த்தைகள் சில வார்த்தைகள் கணக்குறாங்க யா அலீமு யா அலீமு யா யா அவீமு சில வார்த்தைகளை சொல்றாங்க அல்லாஹ் புகழ்றாங்க ஜமாத்துல சொல்றாங்க அல்லாத பேரை சொல்லுங்க கடந்து போற இந்த நதிய தண்ணீரை கடந்த சுபஹானல்லா சஹாபாக்கள் சொல்றாங்க சம்மைனா வக்தஹன்னா அல்லாஹோட பேரை சொன்னோம் எங்களுடைய குதிரைகளை நாங்க அதை தண்ணிக்கு மேலால ஓட்டினோம் போனோம் வெற்றி கொண்டோம் திரும்பி வந்தோம் எங்களுடைய ஒட்டகத்துடைய கால் அடிச்சிருக்கக்கூடிய நாளத்திலே தண்ணி படல் என்று சொல்றாங்க சகோதரர்களே பெரியார்களே உலகத்திலே எந்த சக்திகளாலையும் எந்த பணத்தால காசால அறிவு ஆற்றல்களால நவீன கருவிகளால சாதிக்க முடியாதது அல்லா சுபான இந்த அல்லாஹுடைய தொடர்பின் மூலமாக அல்லாஹ் சாதிச்சு கொடுப்பார் எனவே தான் மேலான சகோதரர்களே பெரியார்களே மஸ்திதுக்குரியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம் எங்களோட கவலைகள் எங்களோட சிக்கல்கள் மஸ்திபுடைய கவலை மஸ்திபுடைய சிக்கல் காலையில எங்கட எங்கட எங்கட எங்கட சுக்கர் ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு தாய் ஒரு தாய் மேலான சகோதரர்களே பெரியார்களே ஊட்டுல பஜிர் தொழிலா ஒரு தாய் ஊட்டுல பஜிர் தொழிலா அவர் எப்படி வீட்டுல தொழவார் அவர் எழும்புறது வந்து ஒரு கூட்டத்தை சொன்னார் அவர் எழும்புவார சூரியன் உதிச்சத்துக்கு பிறகுதான் ஒரு கூட்டம் ஒரு மனிதன் அவன் காதல ஷைத்தான் சிறுநீர் சொன்னாங்க கூட்டத்தை பார்க்கிறோம் சொல்றாங்க உண்மையிலே சிறுநீரை தான் கழிச்சிருப்பான் அல்லது இன்னொரு கருத்து சொல்றாங்க சிறுநீர் கழிக்கிறதா கருத்து தெரியுமா சோம்பரத்தனத்தை அம்மாக்கு மாத்தமான சிந்தனைகளை ஷைத்தான் காதல போட்டு பிடித்துடுவான் அவர் எழும்புவார் சொன்னாங்க காலையில எலும்ப போக்களே சோம்பேறியாக அவரு நப்சி உள்ளத்துல சும்மா ஒரு ஜாதி பாவ சிந்தனையாக ஒரு ஒரு விதமான உற்சாகம் இல்லாதவராக அவர் எழும்புவார் எழுதி பாப்பா சூரியன் உதிச்சிருக்கேன் பிரச்சனை தான் சகோதரர்களை கதையே உட்கார்ந்து அரமணித்தாலும் அது வேற கூட்டம் நாங்க அப்படிப்பட்ட கூட்டமாக கூடாது அடுத்த கூட்டம் வசல்லாத சொன்னாங்க அவர் காலையில எழும்புவார் அல்லாவை திக்ரு செய்வார் ஷைத்தான் போட்டிருக்கக்கூடிய ஒரு முடிச்சு அப்படி அவுது பேசுது ஷைத்தான் மூணு முடிச்சு போட்டுடுவார் ஒரு முடிச்சு அவுது பேசிடும் எழுதி பேசி புது எடுப்பார் அடுத்த முடிச்சு மவுது பேசிடும் மூணாவது சொன்னால அவர் சொல்லுவார் அடுத்த முடி அடுத்த முடிச்சு மவுது பேசிடும் இது ரெண்டு எப்படி அவரு அவரு நப்சி அவர் எழுதக்கூடிய நேரத்தில் உற்சாகமாக அவருடைய சுறுசுறுப்பாக நல்ல நல்ல மனசோடு அவர் எழும்புகிறார் அவர் மஸ்ஜிதுக்கு வாராத மேலான சகோதரர்களே பெரியார்களே தாஜி தொழுக நாங்க தாஜித்தோடு ஆரம்பிச்சிருவோம் வேலைகளை தாஜி தொழுக அதோட மஸ்ஜிதுக்கு நாங்க எல்லாரும் சமூகம் தந்துடுவோம் சஜருடைய தொழுக ஐஷாவுடைய தொழுக இந்த ரெண்டுடைய ஜமாத் யாருக்கு கஷ்டமாவையும் என்றா ஹதீஸ்ல வருவது முனாசிப்பீங்களுக்கு தான் கஷ்டமாயிருக்கு சஜருடைய ஜமாத்தில் ஐஷாவுடைய ஜமாத் மேலாண் சகோதரர்களே பெரியார்களே அதனால நாங்க ஹஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்துட்டோம் என்று சொன்னா மஸ்ஜிதுடைய அந்த அந்த அமல்கள் ஆரம்பிக்கப்பட்டுட்டோம் எங்களுடைய தலீம் அது உற்சாகம் அது அது அது கல்வில அதுல கல்வில உற்சாகத்தோட விழிப்புணர்ச்சியோட நாங்க கேட்கக்கூடியவங்களா தலீம்ல உற்சாகத்தோட விழிப்புணர்ச்சியோட கேட்கக்கூடியவங்களா ஒரே ஹதீஸ் நாங்க நுணுக்கமாக கேட்கக்கூடியவங்களா தூக்கம் என்று சொல்றது வருது அது நேரம் அப்ப நாங்க தூங்கக்கூடிய எண்ணத்திலேயே தூக்கம் வந்தாலும் மற்றவங்களோட உதவி மற்றவங்க கொஞ்சம் உதவி செஞ்சிடணும் உற்சாகமா தாலீமையில் கேட்கக்கூடியவராக வாரோம் தலீம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு என்ன உண்டாக்கணும் மேலான சகோதரர்களே பெரியார்களே தலீம படிச்சு இந்த கிதாப முடிச்சுட்டு அடுத்த கிதாபுக்கு போவோம் அதை முடிச்சுட்டு அதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு சக்தி இவைகளுக்கு இல்லை மற்ற உதாரணமாக பாடசாலைகள்ல மதரசாக்கள்ல பார்த்தா ஒரு கிதாப் ஒரு புத்தகத்தை முடிச்சுட்டா மேல அதே அதே பாடத்துல அதை விட கொஞ்சம் விளக்கமான புத்தகம் ஒன்று தருவான் அதுக்கப்புறம் அதை விட விளக்கமான ஒன்று தருவான் மேலான சகோதரர்களே பெரியார்களே தாவத்துடைய உழைப்பில சபா இருள் அமால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறேன் சபா இருள் அமால் சபா இருள் சதகா முன்தகத் ஆதி இந்த கிதாபுகளை தவிர இதெல்லாம் பாடமாக்க முடிச்சுட்டாருடா இந்த அதிக எல்லாத்துக்கும் விளக்கத்தை படிச்சுட்டாருடா ரைட் இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப் அடுத்த கிதாபுக்கு வாங்க அப்படி ஒரு தப்சீடு இல்லை ஏன் சகோதரர்களே தெரியாதே இந்த கிதாபுகளை வாசிக்கிறது வாசிச்சு பாடமாக்கி விளங்கி முடிக்கிறதுக்கு இல்ல இந்த கிதாபுகளை வாசிக்கக்கூடிய நோக்கம் என்ன அமால்கள்ல யக்கீன உண்டாக்குறதுக்கா அமால்கள் அஸ்பாபுகள் இருக்கக்கூடிய யக்கீன அமால்கள் உள்ள யக்கீனாக மாத்தோம் ஹதீசுகள்ல யக்கீன கொண்டு வரணும் அம்மாவுடைய கட்டளை யக்கீன கொண்டு வரணும் வாழ்க்கை வழிமுறையில யக்கீன கொண்டு தரப்பட்ட உற்சாகமாக நாங்க சகோதரர்களே பெரியார்களே மஷூராவுடைய வட்டம் தான் என்னோட மஹல்லாவுடைய வட்டம் ஆனா மஷ்ரூவாவுடைய கவலை இருக்கிறே இது உலகத்துடைய கவலையாக இருக்கும் ஆழமான கவலை ஆழமான சிக்கல் சுருக்கமான கவலை இல்ல சுருக்கமான சிக்கல் இல்ல நாளைக்கு யாரு காரியம் வாசிக்கிறேன் நாளைக்கு யாரு மஷூரா செய்யற அதை மட்டும் திருச்சி போட்டிருக்கக்கூடிய இடமல்ல மஷூரா மஷூரா இந்த வேலையிட முதுகெலும்பு முதுகெலும்பு அது அது அது சீரா இருந்தால் தான் அந்த உடம்பு சீரான உடம்பாக இருக்கு அத போல சகோதரர்களே பெரியார்களே எங்களோட மஷூரா செத்துட்டா எங்களோட எல்லாம் செத்து எங்களோட மஷூரால உற்சாகம் இல்லாம போனா எல்லா வேலையெல்லாம் படுத்து போயிட்டு கவலை உருவாக்கக்கூடிய இடம் மஷூரா சுக்கர மஷூரா சொல்றது பரிகாசத்தோட சொல்லக்கூடியதல்ல ஜோக் பண்ணி பண்ணி செய்யக்கூடியதல்ல மஷூரா பொறுப்பா இருக்கிறவர்கள் தான் அதுக்கு மஷூராக்களை அதாவது அபிப்பிராயங்களை முன்வைக்கிறவர்கள் தான் அதை பரிகாசமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஜோக் பண்ணக்கூடாது மஷூராக்கல்ல மஷூராக்கல்ல ஆழமான புத்தரோட எங்கட மஸ்ஜிதுக்குள்ளால் உள்ள கவல மேலான சகோதரர்களே பெரியார்களே எப்படி எப்படி உறுதியாக வேலை செய்யணும் என்று சொன்னா மஸ்ஜிதுக்கு வெளியாக இருக்கக்கூடிய அவ்வளவு பாசிகளும் அனுப்பிட்டிருக்கிறோம் இந்த மஸ்ஜிதுடைய சிக்கல் சாபாக்கள் மஸ்ஜிதுக்கு சிக்கல் பண்றாங்க கவலைப்படுறாங்க சாபாக்கள் மஸ்ஜிதுக்கு சிக்கல் பண்றாங்க கவலைப்படுறாங்க வெளியில பாத்தில் அழுகி போகுது அப்பாசிபின் மிர்தான் அப்பாசிபின் மிர்தான் என்று சொல்லக்கூடிய ரபி அல்லாஹு தாரா அன்பு பாப்பா மிர்தான் அவர்த அவருடைய சிலை இருந்துச்சு ஜமாதுன்னு சொல்லக்கூடிய சிலை அவர் மௌத்தா போக்கல அப்பாச கூப்பிட்டு சொன்னாராம் மகனை கூப்பிட்டு மகன் இந்த சிலையை நீ வச்சுக்கோ உனக்கு என்ன தேவை வந்தாலும் இந்த சிலைகிட்ட கேள்வி இந்த சிலையோட தேவையை பூர்த்தி செஞ்சு தரும் மேலான சகோதரர்களே பெரியார்களே மஸ்ஜிதுக்கு கல கவலை பண்றாங்க சிக்கிர் பண்றாங்க உண்மத்தை பத்தி உலகத்தை பத்தி இந்த அசரா எப்படி வெளியில வீசுது சொன்னா அப்பாஸ் இத சிலை எடுத்துக்கொண்டு கொண்டு போயிட்டு தேவை வருவது ஏதோ ஒரு தேவை வருவது சிலைட்ட தேவையை கேட்கிறார் சில சொல்லக்கூடிய பதில் அல்லா சிலை சட்டத்தை வெளியாக்கி பாத்திரித வாசலை மூடி விட்டான் சிலையிலிருந்து சட்டம் வருவது சில சொல்லுதான் كل قبائل من سليم كلها هلك الأنيس وعاش أهل المسجد إن الذي ورث النبوة والهدى بعد ابن مريم من قريش المهتدي أودى ضماد وعاش أودى ضماد وكان يعبد مرة قبل الكتاب إلى النبي محمد சில வைத்து படிக்குது சில சொல்லிட்டாம் அப்பாசே இந்த சுலையின் கோத்திரத்தார்கள் எல்லாத்தையும் நீ போய் சொல்லு இவங்க எல்லாரும் ஆதரவு வச்சு கொண்டிருந்த நான் இந்த சில இன்றைக்கு அழிஞ்சு போயிட்டு ஏன் தெரியுமா ஆஷா மஸ்ஜிதி மஸ்ஜிதில் உள்ளவங்க எல்லாரும் நல்ல செழிப்பாகிட்டாங்க மஸ்ஜிதில் உள்ளவங்க செழிப்பாகிட்டாங்க வாசல் அழிஞ்சிட்டு சொல்லுதான் அந்த சில சொல்லிச்சான் அதாவது அதாவது ஹிதாயத்தை வராசத்தாக எடுத்துக் கொடுத்தர் வந்திருக்கிறார் அவரே ஈசா அலிஸ்லாத்துக்கு பின்னால் வந்திருக்கிற நபி ஈசா அலிஸ்லாத்துக்கு நபியாக வந்திருக்கிறார் எனவே இப்ப இந்த அவுதா மமான் வமான் அழிஞ்சு பேசிட்டு சில வமான் யாரு சில சில சொல்லி அவுதா வமான் வமாது அழிஞ்சு பேசிட்டு மஸ்ஜித் ஆசை அகல் மஸ்ஜித் மஸ்ஜித் வாசிகள் எல்லாம் மிச்சம் இருந்து சிறப்பா இருக்கிறார் எங்கட மஸ்ஜித் சிறப்பாக வேண்டா எங்கட மஸ்ஜித் செழிப்பாக வேண்டா வெளியில் உள்ள எல்லா பாத்தில்கள் எல்லா எல்லா விதமான எல்லா விதமான அந்த போலி நம்பிக்கைகள் போலி முயற்சிகள் எல்லாம் போய்த்திடும் கீழே எங்கட முயற்சி சரியா நடக்கல அதனால வெளியில் உள்ள முயற்சிகள் எல்லாம் பாத்தியில் எல்லாம் உசந்து போய்த்திருக்கிறேன் உமர் மோலானா பாலப்பூர் ரஹமத்துல்லாலே சொல்லுவாங்களாம் எல்லா பாசிலான முயற்சிகளுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா கபைத்தில் அங்கபூத் அது எல்லாத்துக்கும் உதாரணம் செலந்தி வளைய போல செலந்தி வலை எவ்வளவு மிருதுவானது இந்த அல்லா சொல்றான் வீடுகள்ல மிக மிக பலகீனமான வீடு தான் செலந்திட வீடு வாயால ஊதி அணைச்சி போடலாம் நாங்க ஊதிரத்துக்கும் தயாரில்லாமல் இருக்கிற சுத்தித்தான் இந்த பாஸ்கெட் உலகத்தில் உலகத்துல வளர்ந்து போய்த்திருக்கிறேன் நாங்க ஊதிய ஊதுக்கும் சக்தி இல்லை எங்களை முயற்சி ஊதுற அளவுக்கு கூட சக்தி இல்லாம போயிட்டு அதனாலதான் பாத்தில் வளர்ந்து கொண்டு போகுது வெளியில சகோதரர்களே பெரியார்களே எங்கட சுக்கர் எங்கட கவலை சரியாக நடக்கும் என்று சொன்னா சரியாக சுக்கர் பண்ணப்படும் என்று சொன்னா சரியாக கவலைப்படப்படும் என்று சொன்னா மாஷா எல்லா பாத்தில்களையும் நல்லா அழிச்சு போட்டுடுவான் அதனால மேலான சகோதரர்களே பெரியார்களே நாங்க கொள்ளுது எப்படி சுக்கர் பண்ணணும் என்று சொன்னா முழு உண்மத்தை முழு ஆழம் ஆலமியத்துக்கு உலக கவலை எங்கட கவலையாக மாறும் உலகத்தை பற்றி சிக்கர் பண்ணக்கூடியவங்களாக மாறும் மஷூராக்கல்ல கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே தமிழ் மஸ்ஜித் என்று சொல்றது வந்து அது அலங்கி திரிஞ்சு மக்களை சந்திச்சு அவங்கள மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு இவானுடைய பாடத்தை படித்து படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய இடம் பெரும் பெரும் சகாபாக்கள் செஞ்சதே இல்லை பெரும் பெரும் சகாபாக்கள் عمر بن الخطاب عبد الله بن عباس ابي بن كعب ابو عبيده بن الجراح رضي الله عنهم اجمعين معاذ بن جبل رضي الله عنه பெரிய பெரிய மூத்த மூத்த சகாபாக்கள் விஷயத்துல ரிவாயத்துகள் மிக தெளிவாக வந்திருக்குது அவங்க மக்களை சந்திச்சு அவங்க சொல்லுவாங்க கும் பினா சாத்தன் தாழவு முக்மினு பினா சாத்தன் வாங்க வாங்க கொஞ்சம் ஈமான புதுப்பிச்சு கொள்வோம் கொஞ்ச நேரம் ஈமான பத்தி பேசுவோம் கொஞ்சம் உட்காருங்க கொஞ்சம் எழுதி வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே மோனசாத் சொல்லுவாங்க மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுக்கு வெளியில அமீர் மஸ்ஜித் நாங்க என்ன செய்யணும் என்றா ரெண்டரை மணித்தியாலம் மேலான சகோதரத்தில் மஸ்ஜிதுக்கு வெளியில போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு மக்களை சந்திச்சு அவங்கள அந்த சூழலை வச்சு நாங்க பேசுற தவிர அவங்களை மஸ்ஜிதுடைய சூழலுக்கு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு பேசுவோம் என்று சொன்னா அந்த ஒவ்வொரு பேச்சிலும் அல்லா பெரிய அபராதம் உண்டாக்குவார் விமான சூழலுக்கு வந்துட்டார் ரோட்ல வச்சு டாக்டர் மருந்து கொடுக்கறல்ல மருந்து கொடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது கிளினிக் இருக்குது அத போல இமாந்த சூழல் மஸ்தியுடைய சூழலுக்கு அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு நாங்க அவரோட ரெண்டு வார்த்தை பேசுவோம் என்று சொன்னா அந்த வார்த்தையில அல்லா பெரிய அசராத்தை உண்டாக்குவார் எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே நாங்க அன்னூறு மஸ்ஜித் என்று சொல்றத நாங்க சுருக்கிக் கொள்ளாம ரெண்டரை மணித்தியால தாண்டி வச்சு கொள்றது இல்ல இல்ல சொல்றாங்க எட்டு மணித்தியாலங்கள் வரைக்கும் முயற்சி செய்ய எங்கள் நீயத்து நீயத்துருவாகோடும் முதலாவது நீயத்துருவாகோடும் நான் எட்டு மணிக்கு அளவு மசிதிக்கு கொடுக்கக்கூடியவனாக மாறுவேன் எப்ப நீய சேர்ப்போமோ அதுக்கு போறோம் அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சிக்கிருப்பது நீயத்தை வைக்கிற சகோதரர்களே செய்யாமல் எப்படி நான் அதை பத்தி எப்படி அந்த கட்டடத்தை வைக்க போறோம் நாங்கள் நீயத்தை உருவாகல அன்புல முதலாவது கட்ட மேலான சகோதரர்களை பெரியார்களே நாங்கள் எல்லாரும் நீயத்து கல்வால வச்சுக்கொள்ளணும் மற்றதுக்கு எட்டு மணித்தியாலம் கொடுக்கக்கூடியவனாக நான் இடைய மாற்றுவேன் அதுக்குரிய முயற்சியில் நான் ஈடுபடுகிறேன் அப்ப முதலாவது கட்டம் என்னது கொடுக்கிற ரெண்டரை மனுஷியாளர்களாவது பரிபூர்ணமாக நாங்க கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பரிபூர்ணமாக காலையில மாலையில பாலையில தண்ணீரில் மசிதிகள் அது அது ஒவ்வொரு நேரங்கள்ல நடந்து நடந்து மசித் எப்ப பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும் மசித் எப்ப பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும் ஒரு கூட்டம் வருவாங்க எப்ப எப்ப வருவாங்களோ உள்ள கூட்டம் வெளியாகிடுவாங்க விடுவாங்க காலி இல்லை மஸ்ஜித் அது யாரும் இல்லாததமாக இருக்காது அவங்க வரை இவங்க போவாங்க துல்லியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே அதே போல எங்களோட எங்களோட போல உற்சாகமாக நாங்க அத கண்ணியத்தோட சிறப்போட நாங்க நேர காலத்தோட முன்னுழைப்புகளை செஞ்சு இந்த மகல்லா வேலையில நாங்க ஈடுபடுறதுக்கு நாங்க கவலைப்படணும் திக்கு பண்ணணும் பக்கத்து மஹல்லாக்கு ஜமாத்தாக பேசி கலந்து கொள்றதுக்கு மேலான சகோதரர்களே பெரியார்களே எங்களை மூணு நாள் தர்த்தீவாக தர்த்தீவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது பெரிய நோக்கத்தோட சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே பெரியார்களே மூணு நாள் தர்த்தீவா உரிய வாரத்துல நாங்க தர்த்தீவா போவோம் என்று சொன்னா உரிய வாரத்தை தொடர்ந்து போவோம் என்று சொன்னா சுபகானம்லா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு விளங்காம அல்லா எங்களுடைய உள்ளங்கள்ல பெரிய அசராச அல்லா உண்டாக்குவார் தெரியாம அல்லா எங்களை பெரிய முன்னேற்றத்துக்கு அல்லா கொண்டு வந்து சேர்த்துடுவார் கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே மிக பிரதானமான விஷயம் தான் எங்களை வீட்டுடைய தாலீம் வீட்டுடைய தாலீம் அது நாங்க ஆழமா சித்திர பண்ணணும் சொல்லுவாங்க அதாவது பயபுல் ஹலீம் சார் சொல்லுவாங்க நிசாமுதீன் மர்க்கதுல எத்த ஆண்கள் வீட்டு தாலீமுக்கு சமூகம் கொடுப்பாங்களோ அப்பதான் அந்த வீட்டு தாலீம் உயிரோட்டம் உள்ள தாலீமாக மாறும் ஆண்கள் வீட்டு தாலீமுக்கு சமூகம் கொடுக்கும் ஆண்களுக்கு ரெண்டு தாலி ஒண்ணு மஸ்தியுடைய தாலீம் அடுத்தது வீட்டுடைய தாலி வேளாண் சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் எல்லாரும் சிக்கரு கெடுக்கணும் எந்த நேரத்தில் நான் பைத்து எந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு சமூகம் கொடுக்கிறேன் அந்த நேரத்தில் எங்களை வீட்டுடைய தாலீமை நாங்கள் அமைச்சு கொள்றதுக்காகவே கண்ணியமாக மரியாதையாக மாறமாறாக உட்கார்ந்து நாங்கள் பற்றி சிக்கர் பண்ணோம் மேலான சகோதரர்களே பெரியார்கள் மகரமானவரை மாத்திரம் உட்கார்ந்து அதுக்குன்னு சொல்லி ரயில்வேல சொன்னாங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்கி அதுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்துல இந்த இடத்துல மேலான சகோதரர்களே பெரியார்களே தனிமனாக வைப்போம் என்று சொன்னார் கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த தலீம் அல்லாஹு தாலா பெரிய மாற்றங்களை வீட்டுக்குள்ள அல்லாஹ் உருவாக்குவார் நூறு பிரகாசம் உள்ள கிதாபுகள் அந்த கிதாபுகளை எழுதின அந்த அந்த இமான்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்ப்போம் என்றா அல்லாவுடைய நேரடியான தொடர்புள்ளவங்க அல்லாடத்துல தொழுது அழுது மன்றாடி இப்படிப்பட்ட இந்த வேண்டி எங்களோட சீர்திருத்தத்துக்காக வேண்டி இப்படிப்பட்ட இந்த குரானுடைய ஆயாசுகளை ஹதீசுகளை அல்லாட்ட துவா கேட்டு கேட்டு உள்ளத்துல மாற்றத்தை உண்டாக்கும் சொல்லி மன்றாண்டு நாங்க குழந்தைகள் உட்கார வைக்கிறது நாங்க உட்கார்றது உட்கார்ந்து வாசிக்கிறது நேரான வந்த வந்த தான் எங்களோட கல்வில இருந்து இந்த துனியாவின் பக்கம் எவ்வளவு மகத்துவத்தை கொடுக்கிறோம் தீனுடைய மகத்துவம் இப்படி குறைஞ்சு கொண்டு போகும் தீனுடைய மகத்துவம் இல்லாம போறதுக்கு காரணம் துனியாவுடைய மகத்துவம் கல்விக்குள்ள உண்டாக இருக்கிறது காரணம் உதாரணமாக எங்களோட பிள்ளையில ஆலிமாக மாத்திரதா படிச்ச பட்டதாரியாக மாத்திரதா மேலான சகோதரர்களே பெரியார்களே என்னோட கைவில படிப்புக்குரிய மகத்துவம் இருக்கத்தான் வேணும் கூடாதில்ல படிப்புக்குரிய மகத்துவம் குரான் மகத்துவத்துக்கு மேலான போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தனியில் ஏற்பட்ட விலகினது வீட்டு தாலிம் விலகீனமாக இப்ப இப்ப இந்த பிரான் அதீசுடைய எத்தையும் அதனால விலகீனம் உருவாகிட்டு மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த வீட்டுக்குள்ள இந்த தாலியும் சரியாக நடக்கும் என்று சொன்னா எப்படி எங்கட மூத்த எங்கட இமாம்களை பெரியார்களை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னா அதெல்லாம் உருவாகினது மதரசாக்கள்ல தருவிய கொடுக்கப்பட்டவங்க இல்ல அவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் மசிதுக்குள்ள தருவிய கொடுக்கப்பட்டவர்களும் இல்ல அசில் அவங்களோட சிறுப்பிராயம் தருவிய கொடுக்கப்பட்ட தெரியுமா வீட்டுள்ளுக்கு அந்த சின்ன பருவம் மேலான சகோதரர்களே பெரியார்களே அந்த அந்த அல்லாத தொடர்போட சிந்தனையோடு ஆகிட்டு அதுக்கான காரணம் வீட்டு சூழல் சிறப்பாக இருந்துச்சு அந்த வீட்டு சூழலை சீராக்கக்கூடிய செழிப்பாக்கக்கூடிய அமல் தான் இந்த தனியுடைய அமலாக இருக்கிறது எனவே மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த விஷயத்துல நாங்க அதிகப்படியான கவனங்களை திருப்ப வேண்டியதாக இருக்குது இந்த அஞ்சு அமல்களையும் நாங்க எங்களோட வாழ்க்கைக்கு வெற்றியாக எடுத்து எப்பயுமோட நாம பேசுறதோட கேட்கிறதோட நிற்காம சகோதரர்களே பெரியார்களே இந்த அஞ்சு அமல்களையும் வடிச்சு தேர்வு தரப்பட்ட இந்த அஞ்சு அமல்களையும் நாங்கள் யக்கீனோட உறுதியாக இவைகளை செய்வோம் என்று சொன்னா அல்லாஹ் பெரிய பெரிய மாற்றங்களை எங்களோட வாழ்க்கையிலும் உருவாக்குவான் எங்கள் மூலமாக எங்களோட மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் பெரிய ஹிதாயத்துடைய வாசல்களை அல்லாஹ் எங்களோட கைகளில் தொடர்ந்து தந்துடுவான் அந்த அடிப்படையில கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே இன்ஷா அல்லா நாங்கள் எல்லாரும் உறுதியாக நியத்து வைப்போமா இன்ஷா அல்லா For more lectures visit slhub.com